ஆனந்தமயோபியாசா இப்போ இந்த அதிகரணம் தைத்திரிய உபநிஷத்தில் ஆனந்தமய வாக்கியத்தை விஷயமாக எடுத்து விசாரம் பண்ணுறது இதில் விற்பிகாரர் பாஷகாராளுக்கு முன்னாடி பிரம்மசூத்திரத்துக்கு விற்பி பண்ணினவா இருந்திருக்கான் விற்பிகாரர் ஒரு விதமாக இந்த சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பாஷக்காரர் அந்த மதத்தை அப்படியே முதல்ல திருச்சிக்காரர் என்ன சொன்னாருங்கிறத காமிச்சுட்டு அப்புறம் அதில் இன்னென்ன தோஷம் இருக்கிறதுனால அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற இதில் தான் இந்த சூத்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லணும் இந்த அதிகரண ரச்சனையே மாற்றி ஆகணும் ரிச்சிகாரர் சொன்ன விஷயமோ அதில் வரக்கூடிய சந்தேகமோ பூர்வபக்ஷமோ சித்தாந்தமோ எதுவுமே சரியில்லை அதெல்லாம் தீர்மானமான விஷயம் அதனால வாக்கிய விஷய வாக்கியத்தையே மாற்றி அந்த வாக்கியத்துல இந்த மாதிரி சந்தேகம் இந்த மாதிரி பூர்வபக்ஷம் சித்தாந்தம் தெரியாது விற்பிக்காரர் சாதாரணமா சில பேர் என்ன நினைச்சிருவாங்க அந்த மாதிரி இல்லையா வாஸ்தவத்துல விற்பிக்காரருக்கும் பாஷ்யக்காரருக்கும் என்ன வித்தியாசம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி விற்பிக்காரர் எதை பூர்வபக்ஷமாக சொன்னாரோ அது பாஷ்யக்கார மதத்துல சித்தாந்தம் அவர் மதத்துல எது சித்தாந்தமோ அது இந்த மதத்துல பூர்வபக்ஷம்னு ஆனால் அது அப்படி ஆனந்தமயாதிகரண விஷயத்துல அப்படி கிடையாது இதுல ஒரு அம்சம் சரி விற்பிக்காரர் எதை பூர்வபக்ஷமாக சொன்னாரோ அந் அது பாஷ்யக்காரர் சித்தாந்தம்னு சொல்றாரு ஏன்னா அதை ஒத்துக்கிறார் அந்த விஷயத்தை ஆனா விற்பிக்காரர் சொன்ன சித்தாந்தத்தை தான் பாஷ்யக்காரர் ஆக்ஷேபிக்கிறார் விற்பிக்காரர் என்ன சித்தாந்தம் சொன்னாரோ அந்த சித்தாந்தமானது துர்பலம் அவர் சொன்ன பூர்வபக்ஷம் பிரபலம் அது நியாயமாகவும் இருந்துருக்கு அதனால அவர் சொன்ன பூர்வபக்ஷத்தை நம்ம சித்தாந்தமாக வச்சுக்கணுங்கிற சில ஆட்சேபணம் இல்லை ஆனா ஆனந்தமயாதிகரணத்துல என்ன விசாரம்னு கேட்கறச்ச விற்பிகாருடைய பூர்வபக்ஷம் பாஷ்யகார மதத்துல சித்தாந்தம் அவருடைய சித்தாந்தம் பாஷ்யகார மதத்துல பூர்வபக்ஷம் வச்சுக்க கூடாது விஷயமே மாறது விற்பிகாரர் அந்யோந்தர ஆத்மானந்தமயா அப்படிங்கிற வாக்கியத்தை விஷய வாக்கியமாக எடுத்துட்டு அதுல ஆனந்தமயகாங்கிறது பிரம்மமா இல்லையான்னு விசாரம் பண்ற ஆனா பாஷ்யக்காரன் அந்த விசாரம் பண்ணல அந்த வாக்கியம் விஷய வாக்கியமும் இல்லையே ஏன்னா அது தீர்மானம் ஆயிடுச்சு ஆனந்தமயாங்கிறது பிரம்மம் இல்லையே அப்படின்னு அப்ப எது இவருக்கு விஷய வாக்கியம் பிரம்மபுத்தம் பிரதிஷ்டா இந்த வாக்கியம் தான் விஷய வாக்கியம் இந்த வாக்கிய வாக்கியமானது பிரம்மத்தை பிரதானமாக தெரிவிக்கிறதா இல்லை ஆனந்தமயனுக்கு உச்சமாக ஆனந்தமய ஆத்மாவுக்கு அங்கமாக தெரிவிக்கிறதா அப்படின்னு விசாரம் பண்ணி பிரதானமாகத்தான் தெரிவிக்கிறதுன்னு சித்தாந்தம் என்ற அசிகரம் அதனால அதிகரண ரச்சனையில ரெண்டுலையும் வித்தியாசம் இருக்கு இப்போ விற்பிக்காரர் என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சிருந்தோம்னா அதுக்கப்புறம் பாஷ்யக்காரர் என்ன சொல்றாங்க புரிஞ்சுக்க சூரியமா இருக்கும் அதாவது அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிறார் அதாவது உபக்கிரமோபசம்ஹாரோ அபியாசா அபூர்வதா பலம் அர்த்தவாதா உபபத்திஷ்ட ஆறு விதமான லிங்கம் சொல்றாரோ இல்லையோ தாற்பயத்தை தீர்மானம் பண்றதுக்கு பக்தாவுடைய தாற்பயம் இந்த கிரந்தத்துடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறு உபாதங்கள் ஆறு லிங்கங்கள் இருக்கு அதுல அபியாசம்னு ஒரு லிங்கம் ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப அந்த இதில் வந்திருந்திருந்தால் வக்தாவுக்கு அந்த விஷயம் தாற்பரிய விஷயமாக இருக்கும் கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டா அதை திரும்ப திரும்ப அதையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையோ அவன் ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா ஸ்ரோதாவாக இருக்கிறோம் இத அவர் அதாவது கவனிக்காம இருந்து விடப்படாதேங்கிறதுக்காக அப்பப்போ திருப்பி திருப்பி அவன் சொல்றான் இதை மறந்து விடப்படாது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும் தான் சொல்ற அந்த இந்த விஷயங்கள்ல அது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத அவன் நினைக்கிறான் அதனால இந்த விதத்துல அபியாசங்கிறது தாற்பயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுலதான் தாற்பயம் அபியசியமானமான இந்த விஷயம் இவருக்கு தாற்பய விஷயம்னு தெரிவிக்கிறது இப்ப இந்த இடத்துல ஆனந்தமயங்கிறது தான் இந்த தாற்பய விஷயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஹேதுவாக அபியாசாத்துன்னு சொல்றாரு ரொம்ப சூக்மமா விசாரம் பண்ணி பார்த்தா இந்த சூத்திரம் கூட வெற்றிகாரக மதத்துல ஒட்டல்லுங்கிறது இருந்துதான் வரும் முதல்ல பார்ப்போமே மேலாக அதாவது ஏகதேசி அப்படின்னு சொல்றது என்ன வரும்னா அவரும் வேதாந்தி தான் நம்ம நம்ம சமூகத்திலேயே அவர் ஒரு தர் அப்படின்னு சொன்னோம்னா ஏகதேசின்னு சொல்லுவோம் வேதாந்தி தான் அவர் வெற்றிக்காரர் வேதாந்தி தானே வேதாந்த சாஸ்திர வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிரந்தகர்த்தாவிலேயே ஒரு கிரந்தக்காரர் அப்படின்னு நினைச்சோம்னா அவரை ஏகதேசிங்கிற பதம் சொல்லுவோம் விற்பி கிரந்தகர்த்தான்னு சொன்னோம்னா விற்பிகாரத்னம் அதனால இந்த ஏகதேசிங்கிற பதமும் விற்பிகார பதமும் இந்த ஒரே அர்த்தத்தில் வந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா இவர் உபவர்ஷர் தானாங்கிறது நமக்கு தெரியாது உபவர்ஷர் பூர்வோத்தர மீமாசைக்கு விற்பி பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ இவர் தானே அவருங்கிறது சொல்ல முடியாது எத்தனையோ வெற்றிக்காரர்கள் இருந்திருக்கான்னு தெரிகிறது அதுல யாராவது ஒரு வெற்றிக்காரர் எப்படி இருக்கலாம் தைக்கிரியக்கே அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜயானமயம் ச அனுக்கிரமிய ஆம்னாயத்தே தஸ்மாத்வா ஏதஸ்மாத் விஜயானமயாத் அந்யோந்தர ஆத்மா நந்தமயா இது அன்னமயம் பிராணமயம்னு ஆரம்பிச்சிருக்காரே தவிர அதுக்கும் முன்னாடியிலேருந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் பிரம்மவிதாத்மனோதி பரம்னு முதல்ல சொல்லிட்டார் பிரம்மவித் பிரம்மத்தை தெரிஞ்சவனுக்கு இந்த புருஷார்த்தம்னு சொன்ன உடனே உடனே ஜிஜாசு வந்திருக்கு அது என்னது அந்த பிரம்மங்கிறது என்ன உடனே அதுக்கு மந்திரம் படுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அது தெரிஞ்சுட்டா என்ன பலம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு அப்ப அந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த அன்னமயம் பிராணமயம் மனம் பஞ்ச கோஷங்களும் வந்தது அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை விருத்திக்காரருக்கும் இந்த அபிப்பிராயம் உண்டு பாஷ்யக்காரருக்கும் அது அந்த அபிப்பிராயம் தான் பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கு ஆனால் அன்னமயம் பிராணமயம் இதெல்லாம் பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்ததே தவிர அதுவே பிரம்மம் இல்லை அதுக்கு என்ன காரணம் அன்னமயத்தை ஆத்மா முதல்ல சொல்லி பார்த்தார் அதுக்கு அடுத்தது அதை சரீரம்னு சொல்லிட்டு பிராணமயம் ஆத்மான்னு அதை தள்ளி விட்டாரு அதுக்கு ஆந்தரமா இன்னொரு ஆத்மாவை சொன்னதுனால அது நிஜ ஆத்மா இல்லை சாந்தர்கள் அது ஆத்மாவாக விவகரிக்கிறார்கள் அப்படிங்கிறத சொன்னதாக ஆச்சு அந்த மாதிரி பிராணமயம் மனோமயம் விஜயானமய பரியந்தம் நாம போகலாம் விஜயானமயத்துக்கும் ஆந்தரமாக ஆந்தர ஆத்மாவாக சொல்றது ஆனந்தமயம் தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் விஜயானமயா இந்த விஜயானமயங்கிற ஒரு ஆத்மா சொன்னோடனே இந்த ஆத்மாவுக்கும் ஆந்தரமாக இதை காட்டிலும் வேறானதாக ஒரு ஆத்மா இருக்கு அந்த ஆத்மா ஆனந்தமயம் இப்போ ஏன் இங்க சந்தேகம் வருதுன்னு கேட்டா பிரம்மத்தை சொல்றதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லிட்டு வராருங்கிறதுல நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனா இந்த ஆனந்தமயத்துக்கு அடுத்த ஆந்தர ஆத்மாவாக ஆனந்தமய அந்யோந்தர ஆத்மா அஸ்மாத்வாரி தஸ்மாத் ஆனந்தமயா அன்யோந்தர ஆத்மா அப்படின்னு அந்த அந்யோந்தர ஆத்மா அந்யோந்தர ஆத்மாங்கிற விஷயம் விஜயானமயத்தோட முடிஞ்சது ஆனந்தமயத்துக்கு மேல அந்யோந்தர ஆத்மாங்கிற நிர்தேசமே கிடையாது அப்படி பார்க்கறச்ச ஆந்தர ஆத்மாக்கள் இல்ல கடைசி ஆந்தர ஆத்மாவாக ஆனந்தமயம் அமைஞ்சிருக்கிறதுனால இதுவே பிரம்மமாக இருக்கணும் பிரம்மத்தை நிரூபணம் பண்றதுக்காக வந்த இந்த சந்தர்ப்பத்துல கடைசியில நிர்தேசம் பண்ணி இருக்கிறதுனால இதுவே பிரம்மமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு போட்டி ஏற்படுத்தும் ஆனால் இதனுடைய பரியாயத்துல இதுக்கு பக்கம் புச்சம் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒரு தலை ரெண்டு கையை பக்ஷியாக நிரூபணம் பண்ணி ரெண்டு பக்கம் மத்தம் ரெண்டு காலை இதெல்லாம் குச்சம்லாம் சொல்லிட்டு வர அப்படி பார்க்கறச்சு ஆனந்தமயத்துக்கு பக்ஷபுச்சாதி எல்லாம் சொல்லி சசிய பிரியமேவ சிரகா மோதோலட்சண பத்தரா பிரமோத உத்தர அப்படி எல்லாம் சொல்லியிருக்கு இதை பார்க்கறச்ச என்ன ஆகுதுன்னா இது பிரம்மம் இல்லை ஏன்னா இதுக்கு புச்சமாக ஆனந்தமயசிய பிரம்மபுச்சம் ஆனந்தமயத்தை ஒரு பக்தியாக நம்ம கல்பனை பண்ணினோம்னா அந்த ஆனந்தமயத்துக்கு புச்சஸ்தானத்துல இருக்கிறது பிரம்மம் என்னாச்சு பிரம்மவிதாப்னோதி படம்ங்கிற இடத்துலையும் சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மாங்கிற இடத்திலும் எந்த ஒரு பிரம்மசப்தத்தில் சப்தத்தை பிரயோகம் பண்ணி இருக்கோ அதே பிரம்மசப்தம் சப்தம் இங்கே ஆனந்தமயத்துக்கு புச்சம் பிரம்மம்னு உபதேசம் இருக்கு இவ்வளவு எல்லாம் இப்போ அன்னமயம் இத்தியாதிகள்னா சொன்னது பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்காகங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் பிரம்மத்தை பிரம்ம வாச்சக பதமாக எடுக்கும்போது பிரம்ம பதமே இருக்கிற வாக்கியம் பிரம்மபுஷ்டன்றது ஆனந்தமயங்கிறது ஆனந்தமயோ பிரம்மம் இல்லை அப்படி இருக்கும்போது ஆனந்தமயங்கிறது பிரம்மம் இல்லை பிரம்மபுத்தம் பிரதிஷ்டாங்கிற வாக்கியத்துல தனியாக பிரம்ம சப்தத்தையே நிர்தேசம் பண்ணி இருக்கிறதுனால அதனால இது பிரம்மம் இல்லைங்கிற இன்னொரு கோத்திரம் தான் அப்ப இந்த ரெண்டு யுக்தியையும் நாங்க விசாரிச்சு பாக்குறது எந்த யுக்தி சரியின தீர்மானம் பண்ண முடியாததுனால சந்தேகம் வருது இந்த ஆனந்தமயகாங்கிறது பிரம்மமா சத்தியம் ஜானந்தம் பிரம்மா அப்படின்னு ஆரம்பிச்ச அதே பிரம்மமா இல்ல வேற வேறையா அப்படின்னு சந்தேகம் வருது தத்திர சம்சயா கிமிகா ஆனந்தமேஷத்தேன பரமேவ பிரம்ம உச்சதே எத் பிரகிருதம் சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மேதி அந்த வாக்கியத்தில் சொன்ன அந்த பிரம்மத்தை ஆனந்தமய இதை சொல்லியிருக்குன்னு வச்சுக்கணுமா கிம்பா அன்னமயாதிபத்து பிரம்மணா அர்த்தாந்தம் இது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஜயானமயம் ஆனந்தம் எல்லாம் மயமயான்னு சொல்றதே ஒரு மாதிரியா இருந்துட்டு மேட் பிரத்யாந்தசப்தத்தினால சொல்லப்படுறது அன்னமயம் பிராணமயம் மாதிரியே தான் விஜயானமயமும் ஆனந்தமயமும் ஒண்ணு இது பிரம்மம் இல்லை இதனுடைய புச்சம் தான் பிரம்மம் அப்படின்னு வச்சுக்கணுமா சந்தேகம் சந்தேகம் வருது நியாயமா இருக்கு கிண்டாக பிரார்த்தனம் இப்ப பூர்வபக்ஷத்து வர எந்த பட்சம் இப்பதான் விசாரம் ஆரம்பிக்கிறது இந்த சந்தேகம் வந்த உடனே ஏதாவது ஒரு பட்சத்தை நம்ம தீர்மானம் பண்ணணுமே அப்படிங்கிற சந்தேகத்தை எழுதி விடுங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா விசாரண ஆரம்பிக்கிறார் அப்ப முதல் பட்சம் நமக்கு இப்படி தோன்றது என்ன தோன்றது பிரம்மணா அர்த்தாந்தரம் அமுக்கியா ஆத்மா ஆனந்தமயஸ்யா ஆத்மான இந்த சப்த பிரயோகம் இருக்கேங்கிறதுக்காக ஆத்மா ஆனந்தமயா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஆத்மான சிலிருக்கேங்கிறதுக்காக இது முக்கிய ஆத்மாவாக வச்சுக்கக்கூடாது இந்த ஆத்ம சப்தம் ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்கு அன்னமயத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ஆத்மா ஆத்மான்னு சொல்லியிருக்கு அதனால ஆத்மான்னு சொல்லியிருக்கேங்கிறதுக்காக இதை முக்கிய ஆத்மாவாக சொல்ல முடியாது ஆனால் இது அமுக்ஷ ஆத்மா அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரு காரணம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் சொல்றேன் பிரம்மணகா அர்த்தாந்தம் இந்த ஆனந்தமயகான்னு சொல்லப்பட்ட விஷயம் பிரம்மம் இல்லை இது ஒரு அமுக்கியமான ஆத்மா தான் பிரம்மன் தான் நிச்சய ஆத்மா இது ஒரு அமுக்கிய ஆத்மா ஆனந்தமய ஆத்மா நீ எப்படி கண்டுபிடிச்சு சொன்ன தஸ்மாத் அன்னமயாடி அமுக்கிய ஆத்ம பிரவாக பதிவா இந்த வருஷம் அன்னவயத்துலேருந்து இருக்கு ஆத்மா ஆத்மா திரும்பி வருது எல்லாமே பொய்யான ஆத்மா தானே நிஜ ஆத்மா இல்லையே அந்த பிரவாகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவையும் பொய்யான ஆத்மான்னு வச்சுக்க வேண்டியதான் உண்மையான ஆத்மா இல்லை அதோடு அமுக்ஷாத்மக்கு கூட சேர்ந்து இருக்கிறதால இனி அமுக்ஷாத்மான்னு செய்யணும் அது நியாயமாக முக்கியாத்மாவை தெரிவிக்கிறதுக்காக அனுஷாத்மாக்களை தெரிவிக்கிறதுக்காக தெரிவிக்கிறதுனால அதோட சேர்ந்து சொல்லியிருக்கிறதுனால முக்கியாத்மாவையும் சேர்த்து அமுக்ஷாத்மான்னு சொல்றது எப்படி சரியா வரும் நிஜமான ஆத்மா ஆனந்தமயம்னு வச்சுப்போம் இதை தெரிவிக்கிறதுக்காக நிஜம் இல்லாத பொய்யான ஆத்மாக்களை நிரூபணம் பண்ணி எடுக்கலாமே அதை அதோட சேர்ந்து இதுவும் சொல்லி இருக்கிறதுனால இது ஆத்மா இந்த ஆத்மாவும் முக்கிய ஆத்மாவாக இல்லைன்னு எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னால் அதாபி சர்வாந்தரத்வா ஆனந்தமயா முக்கிய ஏவ ஆத்மா அப்ப எப்படி நாங்க தீர்மானம் பண்ணலாம் பூர்வபக்ஷ மேல ஆட்சேபம் அதாவது சித்தாந்தி கேட்கலாம் ஒரு தீர்மானம் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு எல்லா இடத்துலையும் ஆத்மான்னு சொல்லியிருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனா மற்ற பரியாயங்கள்ல அந்நகா ஆத்மா அந்நகா மனோந்தர ஆத்மா ஆத்மான்னு சொல்லி இருக்கு ஆனா இது கடைசியில சொல்லிருக்கு ஆத்மா ஆனந்தமயம் இதுக்கு மேல அன்னோந்தர ஆத்மா கிடையாது சொல்லல அதனால கடைசி ஆத்மாவாக இருக்கிறதுனால சர்வா இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட சகல ஆத்மாக்களுக்கும் ஆந்தர ஆத்மாவாக இருக்கிறதுனால இது மிச்ச ஆத்மாவாக இருக்கணும் மிக ஆத்மாவாக இதை வச்சுக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷை பார்த்து அதனால அமுச்ச ஆத்மான பூர்வபக்ஷம் சரியில்லைன்னு போட்டின் கேள்வி கேட்டான் அதுக்கு பூர்வபக்ஷி பதில் சொல்றான் இது நியாயம் இல்லை ஏன்னு கேட்டா முக்கிய ஆத்மா சாவயவமா நிறவயவமா சித்தாந்தி கேட்டாலும் சொல்லுவான் ஆத்மா நிஷ்கலமும் நிஷ்கிரியம் சாந்தம் அதில் அவயவம் எல்லாம் கிடையாது ஆனா ஆனந்தமயனுக்கு சிரசு பக்கம் புச்சம் எல்லாம் சொல்லியிருக்கேன் அவயம் சொல்லியிருக்கேன் அதனால இது எப்படி முக்கிய ஆத்மாவாக இருக்க முடியும் ஆகையால இதுவும் அமுக்கிய ஆத்மா தான் இதை தவிர வேற இன்னும் ஒண்ணுதான் முக்கிய ஆத்மாவாக வச்சிருக்கணும் நப்யாத் அவயவ யோகா ஒண்ணு சாரீரத்துவ சேவனாக இல்லை அடுத்த இதுல சில தசைக ஏவ சாரீர ஆத்மா எஸ் பூர்வஸ்ய அப்படின்னு ஆனந்தமய பிரியாயத்திலையும் இருக்கு ஆனந்தமய பிரியாயத்தில் தொண்ணூத்தி மூணு முடிச்சாலாம் சொல்லிட்டு தசைக ஏவ சாரீர ஆத்மா எஸ் பூர்வஸ்ய அப்படின்னு அசாதவும் இப்ப இதுல ஏஷகா ஆனந்தமயா ஷாரீரக ஆத்மா ஷாரீர என்ன சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா சரீர சம்பந்தம் உள்ள ஆத்மா ஜீவாத்மா சமதாக அப்படின்னா சரீர சம்பந்தம் இல்லாத ஆத்மா தானே முக்கிய ஆத்மா இது முக்கிய ஆத்மா இல்லைன்னா எடுத்தேன் ஆனந்தமயா சரீர சம்பந்தம் உள்ளவன் அப்படின்னு சொன்னதுனாலேயே இது வந்து வேதாந்த பிரதிபாத்தியமான ஆத்மா இல்லைன்னா இருக்கு அசரீரம் சரீரேஷு சரீர சம்பந்தம் இல்லாத ஆத்மஸ்வரூபத்தை தான் வேதாந்தம் செய்து கொடுக்க வந்திருக்கு அதனால ஆனந்தமயன சாரீர ஆத்மான்னு சொல்லி இருக்கிறதுனாலயே இது முக்கிய ஆத்மா இல்லை அப்படின்னு வச்சுக்கணும் இது யாரு சொல்றது பூர்வபக்ஷி சொல்றான் கிருத்திகாரருக்கு இவர் பூர்வபக்ஷி இந்த விஷயங்கள்லாம் நம்ம பாஷ்யக்கார இஷ்டம் சாரீரத்வ சிரவணாச்சார் मुख्यश्चेत् आत्मा आनन्दमयः स्यात् न प्रियादिसंस्पर्श स्यात् உண்மையான ஆத்மாவுக்கு பிரியா பிரிய சம்பந்தமே கிடையாது இங்க பிரியம் அப்படியும் எல்லா சம்பந்தமும் இருக்குன்னு சொல்றாரு இகத்து தப்பிய பிரியமேவ சிரகா இத்தியாதி ஸ்ரூயதே அது மாத்திரம் இல்லை சாரீரத்வஞ்ச ஸ்ரூயதே தசைஷ ஏவ சாரீர ஆத்மா எப்பூர்வஸ்ய இது தஸ்ய பூர்வஸ்ய விஜயானமயஸ்ய ஏஷ ஏவ ஷாரீர ஆத்மா ஏஷ ஆனந்தமயா இத்தியர்த்தா இந்த வாக்கியத்தை வேற திசா கூட நம்ம அன்வயம் பண்ணிட்டோம்னா ஆனந்தமய ஆத்மா முக்கிய ஆத்மாங்கிற அர்த்தத்துல கூட கொண்டு போகலாம் அதாவது பூர்வபக்ஷிக்கு விரோதமா ஒரு அர்த்தத்துல இந்த வாக்கியத்தை நாம சமன்வயம் பண்ண முடியும் அப்படி வரப்படாதுங்கிறதுக்காக வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு எப்படின்னு பார்ப்போமா தஸ்ய ஏஷ ஏவ சாரீர ஆத்மா எஃப் இருக்கோ இருக்கோ நம்ம எப்படி வேணும் ஏஷகான்னு சொன்னா இந்த ஆனந்தமயனை சொல்றது ஆனந்தமய ஆத்மா இந்த ஆனந்தமய ஆத்மா தஸ்ய ஆத்மா தஸ்யன்னு சொன்னா முன்னாடி சொல்லப்பட்ட விஜயானமயங்கிற ஆத்மா விஜயானமயம்னு சொல்லக்கூடிய சாரீரத்துக்கு ஆத்மா சரீரத்துக்கு ஆத்மா எஃப் பூர்வஸ்வன் எப்பூர்வஸ்தேங்கிற இந்த பூர்வஸ்தேங்கிறது என்ன கொண்டு போய் சேர்றது இது தனியா இருக்கு முதல் இதுக்கு முன்னாடி சொன்ன இதுக்கு அதாவது பூர்வஸ்தேங்கிறது விஜயானமயத்தேன்னு சொல்லலாம் விஜயானமயத்துக்கு யாரு ஆத்மாவோ அவனே தான் ஆனந்தமயனுக்கும் ஆத்மா எப்படின்னு சொல்றேன் சரியா புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரே ஆத்மஸ்வரூபம் பிரம்மம் இருக்கு இந்த பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கு அன்னரசமயகாலேருந்து ஆரம்பிச்சு விஜய ஆனந்தமயகா பரியந்தம் அந்தந்த உபாதியோடு கூடின ஒரே ஆத்மஸ்வரூபத்தை தான் நிரூபணம் பண்றது இந்த ஸ்ருதி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆத்மா இல்லை அன்னமயம்னு ஸ்தூலமான இந்த சரீர சரீரரூப உபாதியை சேர்த்து அந்த ஆத்மஸ்வரூபத்தை முதல்ல சொன்னார் இந்த சரீரத்தை கழட்டி விட்டுட்டு பிராணங்கிற உபாதியோட சேர்த்து அதே ஆத்மஸ்வரூபத்தை திருப்பி சொன்னார் அதையும் கழட்டி விட்டுட்டு மனசுங்கிற உபாதியை சேர்த்து அதே ஆத்மஸ்வரூபத்தை தான் திருப்பி சொன்னார் மனசையும் கழட்டிட்டு புத்தியை சேர்த்து அதே ஆத்மஸ்வரூபம் அதையும் கழட்டிட்டு அஜானத்தை சேர்த்து அதே ஆத்மஸ்வரூபம் இப்ப ஆத்மா மாறல அப்ப இந்த ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் இந்த அன்னமய சரீரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆனந்தமய பரியந்தம் எல்லாத்துக்கும் ஒரே ஆத்மா விஞ்ஞானமயத்துல எது ஆத்மாவாக இருந்ததோ அதுவேதான் ஆனந்தமயத்துக்கும் ஆத்மா அன்னமயத்துல எது ஆத்மாவாக சொல்லப்பட்டதோ அதுதான் பிராணமயனுக்கும் ஆத்மா அதுவே விஞ்ஞானம் விஞ்ஞானமயத்துக்கு மனோமயத்துக்கு ஆனந்தமயத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஆத்மாங்கிற அர்த்தத்துல இந்த வாக்கியத்தை எடுத்துட்டு போகலாம் அப்படி சொன்னால் ஆனந்தமய பிரம்மம்னு சித்திக்காது ஆனந்தமயத்துக்கும் விஞ்ஞானமயத்துக்கும் ஆத்மா ஒண்ணு அப்படின்னு சொன்னா ஆனந்தமயமும் ஆத்மா இல்லை விஜயானமயம் ஆத்மா இல்லை அது பிரம்மண்டா ஆத்மாங்கிற ஸ்ருதிக்குள்ள அந்த அர்த்தம் பூர்வபக்ஷிக்கு விரோதி பாதகமாக இருக்கு அதனால இவன் என்ன பண்ணினா இந்த பூர்வ ஸ்தியங்கிறதையும் தத்தியங்கிறதையும் சேரு பூர்வ தத்திய பூர்வஸ்திய தத்திய பூர்வஸ்தியன இதுக்கு முன் சொல்லப்பட்ட ஒரு ஆத்மா இருக்கு இதுக்கு முன்னாடி ஆரம்பமே சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன ஆத்மா என்ன விஜயானமய ஆத்மா அந்த விஜயானமய ஆத்மாவுக்கு ஏஷக ஆத்மா ஆனந்தமயங்கிற இந்த ஆத்மா சாரீரகா ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டான் அது என்னாச்சு விஜயானமயத்துக்கு இவன் ஆத்மா அவ்வளவுதான் அர்த்தம் அப்ப ஷாரீர ஆத்மான்னு சொல்ல சொன்னா அதனால என்னாச்சு இந்த ஆனந்தமயத்தை பற்றி தான் இது சொல்றதே தவிர ஆனந்தமயத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய இன்னொரு ஆத்மாவை பத்தி இது சொல்றது தசிய பூர்வஸ்ய விஜானமயஸ்ய ஏஷ ஏவ ஆனந்தமய சாரீரக ஆத்மா அப்படின்னு அன்வயப்படுத்த வேண்டும் எல்லா பரியாயத்திலையுமே அன்னமயத்துக்கு பிராணமயன் ஆத்மா பிராணமயத்துக்கு மனோமய மனோமயமாத்மா மனோமயத்துக்கு விஜயானமயமாத்மா விஜயானமயத்துக்கு ஆனந்தமய ஆத்மா ஆனந்தமயத்துக்கு வேற ஆத்மா கிடையாது அப்படி வியாக்கியானம் அதனால இதுதான் கடைசி ஆத்மா நச்ச கடைசி ஆத்மான சொன்னாலும் சாரீரகான சரீர சம்பந்தத்தோடு சொல்லி இருக்கிறதுனால இது முக்கிய ஆத்மாவாக இருக்க முடியாது நச்ச சசரீரஸ்ய சதா பிரியா பிரிய சம்ஸ்பர்ஷோ வாரயிக்கும் சக்கியா தஸ்மாத் சம்சாரி ஏவ ஆனந்தமயா ஆத்மா அப்படின்னா என்ன ஆச்சு இந்த ஆனந்தமயகாங்கிறது ஜீவாத்மா வச்சுக்கணும் பரமாத்மாவாக வச்சுக்க முடியாது ஒரு